تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أجلد ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முகம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையீதுல் கவுனை கோசமுல் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு மகானமும் அந்த ஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு எழுதியிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு மகானமும் அந்த ஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக இணக்கம் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வட்டியை செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரகுல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த ரப்புல ஆலமீன் தனித்தவன் துணை துணை அற்றவன் நான் இதனை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகோ இந்த முழு மனித சமுதாயம் இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் மனிதர்களிடத்துல அல்லாஹுக்கு மகானஹோ தாலா இடத்துல இருக்கக்கூடிய அழகான பண்புகள் மனிதனிடத்துல வர வேண்டும் என்பது அழகான சிபாத்துள்ளவன் அவன் ரஹ்மான் அல் ரஹீம் அல் மலிக் القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض முன்னூத்தி ஒன்பது சிபாக்களை பற்றி நடித்தலாக வசல்லம் அவங்க ஒரு மஜிலிஸ்ல சொல்லி காட்டலாம் ஆனா நிச்சயமாக சத்தியமாக மனிதர்களாகிய நாங்க பலகீனமானவர்கள் எந்த ரீதியிலையும் அல்லாஹுடைய எல்லாம் சிபாக்கள் தன்மைகள் எங்களிடத்துல வரவே முடியாது ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இமாமுனா அஸ்தாலி ரஹ்மத்துல்லாம் அவங்க தெளிவாக கிதாப்ல எழுதுறாங்க அல்லாஹ் சில பண்புகள் இடத்துல வாரது அல்லாது இருக்கிறான் பிரபுலாலமே அவன் சாப்பாட்டை விற்கும் தேவையற்றவன் குடிசை விற்கும் தேவையற்றவன் எனவே ரப்புல ஆலமே விரும்புறது என்ன அதிகால் அதிகமாக சொன்னமான நோன்புகள் குடிக்கிறது அல்லாஹ் விரும்புறான் சாப்பாட்ட குடிப்ப கொஞ்சம் தூரமாக்கி அதிகமாக சுண்ணத்தான நோன்புகளை விதிக்கிறது அல்லாஹ் நம்பர் அதே மாதிரிதான் ரபுல் ஆலமி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அவனுக்கு தூக்கம் என்றதே தேவையில்ல தூக்கம் என்ற கண்ணே இல்லாதவன் ரபுல் ஆலமி விரும்புகிறான் அடியால் இரவுடைய நேரத்துல தூங்காம அதிகமாக நீங்கு வணங்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவதை அல்லாஹாக்கு சுபகான விரும்புகின்றனர் ஜெயத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமே ரஹீமாக இருக்கிறான் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அந்த இரக்கமான தன்மை அஞ்சானிடத்துல வர வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் கபூராக இருக்கிறான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த மன்னிப்ப மன்னிக்கக்கூடிய சிபார் மனிதனிடத்துல வாரது அல்லாஹாக்கு மகாஜாக வந்தான் விரும்புகிறான் அல்லாஹ் கபூர் நன்றி உள்ளவனாக இருக்கிறான் மனிதனும் அந்த சபூர் என்று சொல்லக்கூடிய நன்றியுள்ள தன்மை உள்ள ஒரு மனிதனாக மாறுவதை அல்லாஹ் விரும்புகின்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில இடத்துல அல்லா என்னென்ன சிபாக்களை விரும்புறானோ அந்த சிபாக்குகளை தன்னுடைய வாழ்க்கையில உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதனாக எப்ப நாங்க மாறுவோமோ இந்த உலகத்துல எல்லா மக்களும் எங்களை விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக நாங்க மாறுவோம் அதுலேயும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் உலகத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க வாழ்ந்ததாக இருந்தா அந்த மனிதனுடைய உள்ளம் மிருதுவாக இருக்கிறது ஆக முக்கியம் சகிப்பு தன்மை இருக்கிறது ஆக முக்கியம் மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஆக முக்கியம் எப்ப எங்களுக்கு இந்த மிருதுவான தன்மை இல்லாம போயிட்டோ அதே தெளிவாக சொல்றது இந்த மனிதனிடத்தில் எல்லாம் கயிறுகளும் சகிப்பு தன்மை எப்ப இல்லையோ மன்னிக்கிற தன்மை எப்ப இல்லையோ இந்த மனிதனுக்கு மக்களோடு ஒற்றுமையாக வாழ்றது ரொம்ப கஷ்டமாகுது எப்ப ஒரு மனிதனுக்கு அடுத்த மக்களோடு ஒற்றுமையாக வாழ முடியாதோ மன்னிக்க முடியாதோ சகிக்க முடியாதோ இந்த மனிதன் பாவம் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிடுவான் ஏன் காரணம் ஹதீஸ்ல தெளிவாக நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க تُعْرَضُ الْأَعْمَالُ فِي كُلِّ اثْنَيْنِ وَخَمِيسٍ ஒவ்வொரு சீக்கிரமா ஒவ்வொரு வியாழக்கிழமா அல்லாவுக்கு முன்னால அடியானுடைய ஒவ்வொரு தேர்தலும் காட்டப்படும் யார இந்த அதிகார் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறார் இந்த அதிகார் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் இந்த அதிகார் இப்படி இப்படியா கொண்டவன் எல்லாம் அல்லாக்கு திங்கக்கிழமை வியாழக்கிழமை காட்டப்படுவது பெயரும் செய்யாத எத்தனை பாவங்கள் செய்தாலும் பரவாயில்ல சிறு செய்யாத மனிதர்களை எல்லாம் மன்னிச்சு கொண்டே இருக்கிறான் ஆனா நதிக்கள் எல்லாம் வசலம் அவங்க சொன்னாங்க இன்னொரு மனிதன் அல்லா மன்னிக்க மாட்டான் சிறு செய்தவனையும் அல்லா மன்னிக்க மாட்டார் இன்னொரு மனிதன் அல்ல மன்னிக்க மாட்டான் அது யாரு நபியாம சொன்னாங்க அவருக்கும் இன்னொரு முஸ்லிம் சகோதரருக்கு மத்தியில முழுவதும் இருக்குது பிரச்சனை இருக்குது உன்னைய நான் மன்னிக்க மாட்டேன் நீ எனக்கு இப்படி அநியாயம் செஞ்சாய் உன்னை மையத்துக்கு வர மாட்டேன் இந்த தன்மை உள்ளவனாக இருக்கிறார் ஹத்தா இந்த ரெண்டு யாரு ரெண்டு பேர் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அது பாப்பா மகனாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு நண்பர்களாக இருக்கட்டும் அடுத்த வீட்டாளாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் முஸ்லிம் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க யாருமே விட்டு கொடுக்க தயார் இல்லையா அல்ல சொல்லுவான் நான் எல்லா மக்களை மன்னிப்பேன் தெரியாத ஆனா இந்த ரெண்டு பேரை மன்னிக்கிறதுக்கு நான் தயார் இல்லை என்பதா அல்ல அவங்க ஒப்புமையானதுக்கு பின்னால் இருக்கின்ற வணக்கம் நான் அவங்கள மன்னிக்கிறேன் வேற யாரையும் பார்க்க தேவையில்லை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நேற்றிரவும் வெள்ளிக்கிழமராவும் உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம் எத்தனை பேரோட நாம பேசாம இருக்கிறோம் எத்தனை பேருக்கு சலாம் செல்ல தயார் இல்லாம இருக்கிறோம் எத்தனை பேரோட நாங்க போவமாக இருக்கிறோம் எத்தனை பேரோட ஒற்றுமையாக போறதுக்கு நாங்க தயார் இல்ல எத்தனை பேரை மன்னிக்க தயார் இல்ல நாங்க அவங்க இவங்களை பார்க்க தேவையில்ல இந்த மத்தியத்துல ரெண்டாயிரம் பேர் இருக்கிறதாக இருந்தா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் என்னைய அல்லா நேற்று மன்னிச்சிருப்பானா என்னைய அல்லா நேற்று மன்னிச்சிருப்பான் ஏன் எனக்கு உண்மையோட பிரச்சனை மனைவியோட பிரச்சனை அவரோட பிரச்சனை இவரோட பிரச்சனை அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறோம் உங்க அல்ல எங்களைய மன்னிக்க போறான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாங்க எங்களோட வாழ்க்கையில சொல்லுவோம் ஒவ்வொரு சுண்ணத்தை எங்களோட வாழ்க்கையில் எடுக்கணும் நல்ல மனிதனாக மாறணும் சுண்ணத்துல அயாசாக்கணும் என்று சொல்றோம் ஒவ்வொரு சுண்ணல் வெளிரங்கமான எத்தனையோ சுண்ணத்தில் உண்டாக்குறதுக்கு பாடுபடுறோம் யோசிச்சு பாருங்க அனசுபுரம் மாலிக் ரவி அல்லாஹால அனுபவங்க நபி அவங்களை சந்திக்கிற நேரத்துல பத்து வயசு நபி அவங்க ஒப்பாத்தாகிற நேரத்துல இருபது வயசு ஒரு வாய்ப்பலாக இருந்தா சிறுவராக இருக்கிறார் அந்த சிறுவருக்கு ஒரு பாப்பாவை போல இருந்த நபி அவங்க சொல்ற நபியத்தை பாருங்க யா குனைய யா குனையா மை திலாவத்தான் மகே சிந்திச்சு போட்டு என் இறக்கமான மகனே யா குனைய நீ பதர்த்த அன் துஸ்திஹ வசுந்திய وليس في قلبك غش لأحد فافعل என்னுடைய அருமை மகனே உனக்கு சாலையுடைய நேரத்துல உனக்கு மாதுடைய நேரத்துல உன்னுடைய உள்ளத்துல யார பத்தி மனக்கசப்பு இல்லாம வாழ முடியும் வேண்டா நீ அப்படி வாழ்க்கிறதுக்கு முன்னாடி காலையில் எலும்பு போல உள்ளத்தை பார்க்கணும் யாரோட முழுவதில்லை இல்லை யாரோட சண்டை இல்லை யாரோட கோபம் இல்லை படுக்கிறதுக்கு பெட்டுக்கு போற நேரத்துல உள்ளத்தை பார்ப்போம் யாரோட முன்வழி உள்ள உள்ளம் சுத்தமா எந்த கோபமும் இல்ல மனஸ்தாபமும் இல்ல அப்படிதான் இருந்தாலும் மன்னிச்சுக்கு நான் பெட்டுக்கு போவேன் நபி அவன் சொல்லாங்க இப்படி வாழ நாங்க பாப்பா பாப்பாமார்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற நபிய அவனோட வீட்டுக்கு பக்கத்துக்கு போவானும் எனக்கும் அவனுக்கும் சரி இல்ல அவனோட கல்யாணத்துக்கு மகன் நீ போனா நான் உனோட கேட்கமா இதுதான் நாங்க வாப்பா மகனுக்கு சொல்ற நபிகள் நபி அவங்க சொல்றாங்க மகனே காலையில மாலையில உள்ளத்துல யார பத்தியும் மனக்கட்டத்து இல்லாம நமக்கு வாழையில நின்றா வாழு மகன் அதுக்கப்புறம் சொன்னாங்க யா புதையா என்னுடைய அருமை மகனே ஆனா இந்த முறையில நீ உள்ளத்தை மேலே பண்ணி கொள்வது இது என்ன சுண்ணத் என்பதான் யார் சுண்ணத்தை அவர் என்னோட கமல் யார் என்னோட என்னோட கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எனவே ஆக முக்கியம் என்றுதான் உள்ளத்தை யாரை பற்றி மனசை பற்றி இல்லை உள்ளத்துல யாரோட கோபம் இல்ல எனக்கு ஒரே ஒரு கோபத்துக்குரியவன் தான் இருக்கிறான் அவன் தான் நடக்கும் அதுக்குள் முகின் சேஷான் தான் என்று ஒரே ஒரு விரோதி அவனை தவிர எனக்கு எல்லாமே கூட்டான் எனக்கு யாரோட முருவது இல்ல இன்னத்தோட நிரக்கமாக இருக்கு என்னத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இந்த தன்மையை தான் நபி சொல்லவா வரை வசல்லம் அவங்க ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்துல வாரத நதியாக விரும்பினாங்க சுண்ணத்தை சென்றாங்க அதே மாதிரிதான் வெளியேற்றக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே பல நன்மைகளுக்காகவே நாங்கள் போட்டி போடுறோம் தாஜுக்கு எவ்வளவு நன்மையா செய்வோம் பதக்கால் எவ்வளவு நன்மையா செய்வோம் இந்த நாள் நோக்கு முடிந்த எவ்வளவு நன்மையா செய்வோம் வெளியேற்றக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே எங்களே நிச்சயமாக சகாபாக்கள் அமல்கள் ஆர்வம் உள்ளவங்க அந்த சகாபாக்களை பார்த்து நடித்தலாம் ஒரே வசல்லம் அவங்க சொல்றாங்க அலா உக்பிருக்கும் بأفضل من درجة الصيام والصدقة والصلاة என்னுடைய தோழர்களே உங்களுக்கு நான் நோம்ப விட சதகாவை விட தொழுகையை விட ஒரு சிறந்த அமல படிச்சு தரவா சொல்லிக்கிறார் சகாபாக்கள் சொல்றாங்க பலா நாட்டுல நோம்ப விட வாழ்க்கையில ஒரு சில நாட்கள் தான் இமாம் ஜமாத் மிஸ்தாக இருக்குது ஒரு சில வரலாற்றுகள் அதுல ஒரு நாள் நபி அவங்களுக்கு மிஸ்தாகின காரணம் தொழுந்து கொண்டதுக்கு பின்னால செல்றாங்க ரெண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில பெரிய டிஸ்பியூட் ஒன்றிருச்சு பெரிய பிரிவினை இருந்துச்சு அவங்களுக்கு மத்தியில ஒத்துமை உண்டாக்க போன அது சுற்றி இமாம் ஜமாத்ல ஒரு ரெண்டு ரசாத் மிஸ்தாகிச்சு என்று சொன்னாங்க இமாம் ஜமாத்த முன்பின்னாக்கிறாங்க மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குறது இருக்குது அது ஆக முக்கியமான ஒரு அமல் ஹதீஸ் நபி சொல்லலாம் வலைஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க மண் அஸ்லஹ பைனன்னா அஸ்லஹ அல்லாஹு அம்ரஹு யார் மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை உண்டாக்குறாங்களோ ஹதீஸ் எந்த அளவுக்கு ஒரு தடவை சமாதானம் உண்டாக்குறதுக்காக வேண்டி பொய்மையிலும் இவாதம் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில முருவல் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு நீங்க பொய் பேசுறது இல்லை இது பொய் இல்ல அல்லாத பார்வை இதுக்கும் கூடியிருக்கு சொன்னாங்கன்னா யார் மக்களுக்கு இவருடைய எல்லாம் இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹு சுபகாரமும் வந்தாலா ஒரு அடிமையை உருமதிக்க கூடிய தாரா உதாரணத்துக்கு அப்துல்லாவுக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் கோபம் ரெண்டு பேருக்கும் சமாதானம் இல்ல நான் அப்துல்லாக்கு சொல்றேன் அப்துல் ரஹ்மான் நேற்று என்னைய பார்த்து உங்களுக்கு கலாம் சொல்ல சொன்னார் அப்துல் ரஹ்மான் என்னைய பார்த்து உங்களுக்கு கலாம் சொன்னார் ஆறு வார்த்தைகள் ஆறு வார்த்தைகளுக்கு ஆறு அடிமைகளை கூடிய கூடலாம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக்குறதுக்கு ஆறு வார்த்தையா ஆறு நிமிஷமா ஆறு அவரா ஆறு நாளா ஆறு மாசம் பேசுறாங்க அந்த அளவுக்கு பிரச்சனை மக்களுக்கு ஆனா ஒருத்தர் அதுக்கு கையை கொடுக்கிறார் ஏன் ஒற்றுமையாகிறது இருக்குது இந்த ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக வேண்டி நாங்க பாடுபடுறது பேசுறது இருக்குது அந்த இவ்வளவு பெரிய கூலிகளுக்காக அந்த மதிலிருந்து எழுதி போறா சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு பேசி எழுதி போறா அதிக கனவியா மக்கள் நாங்க ராஜா மகபூரன் அவருடைய எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில திரும்பி போனார் கண்ணியக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே இந்த காலத்துல நாங்க பொய் பேசுறது ரெண்டு பேரை மூட்டி விடுறது நல்ல இருந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பொறாம வஞ்சகம் குரோதம் சண்டை உண்டாக்குறதுக்காகவே நாங்க உள்ளுக்கு போயிட்டு ரெண்டு பேருக்கு பொய்ய சொல்றோம் ஆனா சரிய செல்வது அது ஹராம் ஒன்று ரெண்டு பேருக்கு முழுவதும் இருக்குது ஒற்றுமையாக்குறதுக்காக வேண்டி பொய் பேசுறது ஹலா இந்த இடத்துல நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்ல பெரிய கூலிகளுக்காக எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு இந்த சிபாக்கள் வாழ்ந்த ஆசிச்சு நாங்க மக்களை மன்னிக்கிறது மக்களோட சேர்ந்து போறது அடுத்த மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக வேண்டி பாடுபடுறது முயற்சி செய்யறது சகாபாக்கள் உள்ளங்கள் எவ்வளவு மிருதுவான உள்ளங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தனக்கு அநியாயம் செய்யறவங்களுக்கு அவங்களை மன்னிக்கிறது அல்ல அவங்களுக்கு உபகாரம் செய்யறது சகாபாக்கள் விரும்பினாங்க எத்தனையோ சம்பவங்கள் நீங்க விளங்கிட்டீங்க ஒரு சில சம்பவங்களை செல்வேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவங்களை கொலை செஞ்சவங்க தான் அபு லுக் என்று செல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் ஒரு பிளே ஒரு அடிமை எத்தனையும் திறந்த உமர் ரவி எல்லாம் கொடுத்தாலும் அவங்கள த்ரெட்டன் பண்றான் அவங்களையும் நான் தான் கொள்வோம் எப்படி இருக்கு உமர் ரவி எல்லாம் கொடுத்தாலும் சொல்லியிருந்தாங்க இப்படி சொல்றாரு என்னைய கொள்றதாக ஆனா எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல இந்த மனிதனுக்கு உமர் ரவி எல்லாம் கொடுத்தாலும் உபகாரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை சர்மம் கொலை செய்யறதுக்கு தயாராகிறவர் அவருக்கும் உபகாரம் செய்யக்கூடிய தன்மைதான் சகாபாக்களுக்கு தெரியும் அலி ரவி அல்லாஹு தாலா அனுபவங்கள கொலை செஞ்சவங்க தான் சுகுனு முல்கிம் என்று சொல்லக்கூடிய நபி சொல்லாஹு அலைவ சொல்லம் சொன்னாங்க முழு மனித சமுதாயத்துல ஆக கெட்ட ரெண்டு மனிதர்கள் ஒருத்தர் சாலி அலைஹி சலாத்து வசலாம் அவங்க அந்த ஒட்டமத்தை குர்பான் பண்ணினவன் கொண்டவன் ரெண்டாவது எங்க மருமகன் அதிக கொள்றவன் அவ்வளவு கெட்டவர் இன்று இவ்வளவு மூழ்கியும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு நாள் உதவி தேடி கொண்டு வராங்க அது ரவி எல்லாம் வந்தால் அது உதவி செய்யலாம் உதவி செஞ்சு போனதுக்கு போறோம் அது ரவி எல்லாம் வந்தாலும் நம்ம சொல்றாங்க ஒரு நாள் இவன் தான் என்னைய கொல செய்வார் பஜருடைய சுதவிக்கு போகக்கூடிய நேரத்துல இருந்து அடுத்தவங்க சொன்னாங்க அப்படியே கொலை செஞ்சு போட்டுடுவோமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களை இந்த நான் கொலை செய்யப்பட்டாங்களோ பஜருக்கு போறாங்க தலையை அடிக்கிறாங்க ரத்தம் ஓடுது அந்த அடிக்கை குழு முழுமையும் புரிச்சு கொண்டாங்க அந்த நேரத்துல கடைசி நசீனத்து என்ன தெரியுமா அசீபு லகு சஹாம அசீபு சஹாமஹு வ அலீனு சொன்னாங்க என்னைய அடிக்க எனக்கு அடிக்க அந்த இவனு முயற்சி இருக்கிறாரே இவருக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுங்க நல்ல இருப்புகள்ல படுக்க வைங்க அப்படி இந்த அடியில நான் மௌத்தாவில நின்றா அதுக்கு பிறகு எங்க குடும்பத்துக்கு சித்தாத்து எடுக்கிற விஷயம் அது அவரோட விருப்பம் அப்படின்னா மௌத்தாவாம தப்பிட்ட நின்றா அவரோட நான் நல்ல முறையில நடந்து கொள்றதுக்கு அவரை கொஞ்சம் நல்ல கவனிங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை யோசிங்க சகாபாக்கள் இந்த சிவா தன்னை கொலை செய்யறதுக்கு வந்தவங்களோட இந்த அல்லாக்கோட நடந்தது எங்களுக்கு எங்களோட மனைவியோட எங்களோட பிள்ளைகளோட எங்களோட உண்மாவோட எங்களோட பாப்பாவோட கொஞ்சம் இறக்கமாக பேசுறது அவங்க ஏற்றி நான் தப்பு செய்யறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஏன் இந்த சிபாத்துகளுக்கு சகாபாக்கள் எவ்வளவு அழகான சிபாத்துள்ளவங்களாக இருந்தாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை அடுத்தது நன்றாக விளைவிக்கணுமோ இந்த உண்மத்துக்கு மத்தியில ஒரு உலகத்தை எடுத்து பார்த்தா இஸ்லாம் மேலோன்ற நிலைமையில அல்லாஹா சுகாதார முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை நீங்க யாரு சரி ரிசர்ச் பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பதில் சுவரான ஒரு பதில் இருக்குது அதுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியில யுனிட்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லாமல் இருந்தது என்பதாகும் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு உலகத்துல மூணில் ஒன்று மூணில் ரெண்டு ஆட்சி செய்த இஸ்லாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த இஸ்லாமுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அதுல ஒரு முக்கியமான காரணம் தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில தலைவர்களுக்கு மத்தியில கம்யூனிட்டிக்கு மத்தியில அது பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கலாம் அது சிவில் லீடர்ஸாக இருக்கலாம் அது லீகல் லீடர்ஸாக இருக்கலாம் இவங்களுக்கு மத்தியில் ஒரு வகையான ஒப்புமை இல்லாத தன்மைதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு ஆகக்கூடியதான் யூனிட்டி இல்லாத என்ன இந்த இந்த இந்த எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது ஆகும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கருத்து வேறுபாடு இல்லாம உலகத்துல வாழ்வது முடியாது என்பது நினைக்கிறோம் அல்ல ஒவ்வொரு மனிதன வித்தியாசமான சிபாக்களோட தான் நல்லா பார்க்கிறேன் எப்படி அல்ல வித்தியாசமாக தாரானோ ஒருத்தர பணக்காரன் ஒருத்தர ஏழையாம் அல்லாக்கிறான் ஒவ்வொருத்தர் வித்தியாசமான அமைப்புல அவர்களுக்குரிய ரிஸ்க் அல்லா தாரத போல ஒவ்வொரு மனிதனுடைய பண்புகளையும் அல்ல வித்தியாசமாக தான் படைத்திருக்கிறார் அது யாராக இருந்தாலும் சரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அகூபக்தர் உமர் ரவி அல்லாஹு அன்பு அவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மத்தியிலையும் டிஸ்பியூட் உண்டாகும் தான் ஆனா அந்த நேரத்தில் ஒற்றுமையாக தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட முறை இது அதுதான் கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே நபி சொல்லமா வலி செல்லமாவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்றா வானத்துல அல்ல ரெண்டு மலாய்கா மார்களை படைத்திருக்கிறார் ஒருத்தர் மிருதுவானவர் ஒருத்தர் பங்கல் கடினமானவர் இவரில் அடைந்து சலாத்து வசலாம் அவங்க கடினமான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க சொத்தான முடிவுகள் தான் இருப்பாங்க மீகாயில் அழகி சலாம் வசலாம் கடினமான முடிவுகள் அதே மாதிரிதான் ரெண்டு நபிமார்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவங்க ரொம்ப விருதுவான முடிவுகள் எடுப்பாங்க இன்னொருத்தர் லோ அழகி சலாத்து கடினமான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதே மாதிரிதான் என்னுடைய ரெண்டு நண்பர்கள் சகாபாக்கள் இருக்கிறாங்க அபூபக்கர் அவர் ரொம்ப விருதுவான முடிவுகள் எடுக்கக்கூடியவர் ரொம்ப ரொம்ப கடினமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர் ஆனா நரிசல்லாம் வலை வசனமாக யாரையும் புறக்கல்ல அந்த ரெண்டு பேருக்கு நிசான் ரெண்டு பேருக்கு போக்கு வித்தியாசம் ஆனா ரெண்டு பேரும் அல்லாக்காக வேண்டிதான் எல்லாம் அந்த ரெண்டு பேருடைய கருத்துகள் வேறுபாடா இருக்கலாம் ஆனா ஒற்றுமையாக உலகத்துல வாழ்ந்து காட்டலாம் எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே நண்பர்களே பதிலுடைய யுத்தம் நடந்தது பதிலுடைய யுத்தத்துல அல்லா முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்துட்டான் அந்த முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு பின்னால காவிர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ ஒரு மசூரா நடக்குது கேட்கிறான் இந்த கைதிகளுக்கு என்ன செய்யறது அபூபக்கர் சித்திக் ரவி எல்லாம் அவங்க சொல்றாங்க யார் எல்லாம் இந்த கைதிகள் உள்ளவங்க உங்களோட குடும்பத்துல சேர்ந்தவங்க எங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க இவங்களோட நாங்க கடினமாக நடந்து கொள்ளாம இவங்களை நாங்க எங்களோட இந்த சேவைகளுக்காக வேண்டி படிக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி பாதிப்போம் இவங்களை நாம் கொலை செய்யாமல் இருப்போம் என்பதாகும் உமர் ரபி அல்லாஹால அனுபவங்க என்று உடனே சொன்னாங்க யார சூழல்லாம் ஒருத்தரையும் வைக்கவானும் எல்லாத்தையும் போல செஞ்சு போட்டுடுங்க எல்லா சகாபாக்களும் பாக்குறாங்க ஜலீலுல் அது ரெண்டு சகாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஒருத்தர் விட்டுடுங்க சொல்றார் ஒருத்தர் கொள்ளுங்க என்று சொல்றார் நபிசல்லாம் வலிவ செல்லும் அவங்க முடிவெடுக்கல நபி அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியே வாங்க வந்துட்டு சொன்னாங்க அல்லாஹா குத்துப ஆனவும் வந்தாலா சிலர்களை நிர்வாக அமைப்புல அல்லா படைத்திருக்கிறார் சிலர்களை அல்லா கடினமான அமைப்புல கொஞ்சம் படைத்திருக்கிறார் கடினமான முடிவெடுப்பாங்க சிலவங்க மிருதுவான முடிவெடுப்பாங்க அபூபக்கர் ரவி எல்லாம் ஒரு தாளான்னு அவங்களை கூப்பிட்டு நபியாம சொன்னாங்க அபூபக்கர் நீங்க இந்த உண்மத்துல எப்படியா கொண்டு வரேன்டா எங்களுக்கு முந்தின நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹி சலாம் வசலாம் அவங்களை போன்றவங்க என்பதா சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم யாரெல்லாம் என்னைய ஃபாலோ பண்றாங்களோ இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவங்க எல்லாம் எண்ணின்றும் உள்ளவங்க ஏந்த குரூப்ல உள்ளவங்க யாரெல்லாம் எனக்கு மாற்றம் செய்யறாங்களோ யாருலா நீ மன்னிக்க கூடியவன் யாருலா என்பதா நீ அதாவது கூட இருக்கல மன்னிக்க கூடியவன் யார் அதுக்கு பிறகு சொன்னாங்க அபூபக்கர் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க மாத்திரம் அல்ல நீங்க மூக்கா நீங்க ஆஹ், ஆஹ், இன்னொரு நபி அவங்கள சொன்னாங்க சொன்னாங்க நீங்க அந்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்கள போலவே இருக்கிறீங்க ஏன் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் فَإِن تُعَذِّبْهُمْ فَإِنَّهُمْ عِبَادُكَ فإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தத்துக்கு பின்னால மக்கள் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ரப்பாக ஏற்றுக்கொண்டாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இவங்களோட விஷயத்துல ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க இவங்கள நீ யா அல்லாஹ் அதாவது கொடுத்தாலும் நீ ரப்பாக இருக்கிறாய் எங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்ல ஆனா நீ இவங்களை மன்னிச்சுட்டா என்றா அது பெரிய வேலையா அல்ல நீ மன்னிக்க கூடியவனா இருக்கிறாய் கண்ணியக்கூடிய சகோதரர்களை நண்பர்கள் அதுக்கப்புறம் உணர்வர்கள் தான் கொண்டாங்க அவங்களை கூப்பிடுவாங்க அவங்க சொன்னாங்க என்ன கைதிகள் எல்லாத்தையும் கூட செஞ்சு போடும் இவங்களை கூப்பிட்டு நதி சொல்லலாம் வரைவ அவங்க சொல்றாங்க உமர் நீங்க இந்த உண்மத்தில் எப்படியா கொண்டவரையா நீங்க அவங்களை போன்றவங்க இதுதாங்க ஏன் ஏன் குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் رب لا تذر على الأرض من الكافرين ديارا நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க யா அல்லாஹ் காஃபிர்கள்ல ஒரு வீட்டையும் உலகத்துல வெச்சிடாது யா அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுது யா அல்லாஹ். உமர் என்ன உனக்கு வெச்சமே இல்லையா இப்படி கடினமாக பேசுறீங்க இல்ல இல்ல நீங்க நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள போன்றவங்க நபி அவங்கள பேசுமா அதுக்கு போல சொல்றாங்க அது மட்டும் இல்ல உமர் நீங்க மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள போல ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி ربنا اغلق على انبارهم واسجد على قلوبهم யா அல்லாஹ் அந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேக்குறாங்க யா அல்லாஹ் அவங்களோட உள்ளங்களை கடினமாக்கிறியா அல்லாஹ் அவங்களோட சொத்தெல்லாம் அழிச்சு போட்டுடியா அல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கடா யா அல்லாஹ் فلا يؤمنوا حتى يروا العذاب الأليم நீ அதாப கொடுத்து அவங்க அதாப பார்க்க காட்டி திரும்ப மாட்டாங்கயா புது அதாபயா எண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரெண்டு ஜலீலுல் கதர் சஹாபாக்கள் ரெண்டு முக்கியமான சஹாபாக்கள் ரெண்டு பேருட கருத்து வித்தியாசமா இருந்துச்சு நபி அவங்க ரெண்டு பேரையும் புகழ்ந்துதான் எழுதக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே இந்த சம்பவத்துல மட்டுமல்ல நீங்க பாருங்க அந்த ரெண்டு பேர் எவ்வளவு முக்கியமான சகாபாக்கள் ஆனா பல கருத்து வேறுபாடுகளே பல கருத்து வேறுபாடுகள் ஜக்காத் கொடுக்க முடியாது என்பதாக சொன்னவங்களோட அபூபக்கர் சித்தி ரங்கல்லாஹ் சொல்லாம் யுத்தம் செய்யும் அமர் ரவி அல்லாஹ் ஆனந்த் சொல்றோம் நபியாவை தயாரிக்க அந்த உசாமா ரவி அல்லாஹ் பழைய அனுபவம் என்று ஒருத்தர் சொல்றார் அமர் ரவி அல்லாஹ் வானம் சொல்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாப்பா இல்லாத பட்சத்துல மகன் மௌத்தாவிட்டா அப்பா மட்டும் இருக்கிறாங்க வராசத்தை எப்படி பங்கு வைக்கிறது ஒருத்தர் குடும்பம் என்று சொல்றார் இன்னொருத்தர் வானம் என்று சொல்றார் கருத்து வேறுபாடு இருக்கிற ரெண்டு பேர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாரு ரெண்டு முக்கியமான சகாபாக்கள் ஆனா ரெண்டு பேருக்கு மக்கள் எவ்வளவு எவ்வளவு மகப்பத்திரி அவனை கருத்துகிற ஒரு அழகான முறையில பரிமாற்றம் தான் எனவே கருத்து வேறுபாடு என்பது இருக்கதான் செய்யும் அந்த யூனிட்டி பிட்வீன் டைவர்சிட்டி என்றதை படிக்கிறது தான் இஸ்லாம் என்பது என்னுடைய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரிதான் பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு மத்தியில உலமாக்களுக்கு மத்தியில அதே மாதிரி சிவில் லீடர்ஸுக்கு மத்தியில ரிலிஜியஸ் உலமாக்கள் லீடர்ஸுக்கு மத்தியில இந்த ரெண்டும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு மத்தியில் இந்த எல்லா கம்யூனிட்டியில ஒவ்வொரு அமைப்புல மக்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மத்தியில இனிக்குவானதாக முடியும் பேரிட வீழ்ச்சிக்கு காரணம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு ஏரியாக்கள்ல இருந்த கவர்னர்மார்கள் தலைவர்கள் அவங்களோட பொசிஷனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எனக்கு பொலிட்டிக்கலி பொசிஷன் இல்லாம போய்விடுமா என்ற பயம் த்ரெட்னிங் ஒன்று பொலிட்டிக்கல் லீடராக ஆகுவாரா இதுக்காக வேண்டி உதவி எடுத்து முஸ்லிம்களை அழுத்தி போட்டாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பொலிட்டிக்கல் லீடருக்கு மத்தியில யூனிட்டி இல்லாம பேசிட்டு அல்லா சேர்ந்த வீழ்ச்சி அல்லா கொடுத்துட்டான் உலமாக்கள் நாங்க குரான் மக்தபுகள் மதுரசாக்கள் பள்ளியில நடத்தணும் என்று உலமாக்கள் முன்னுக்கு வர நேரத்தில் பொலிட்டிக்கல் லீடர்களை நிப்பட்டினாங்க மக்தப் திட்டம் குரான் மதுரசா திட்டம் இல்லாம பேசிட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாமா ரூபி ரத்னத்துல்லாங்க முழு தேன்லையும் ஃபுல்லா நடந்து கடைசிக்கு வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க இந்த பூமியில எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆச்சரிச்சு ஆனா வீழ்ச்சிக்கு காரணம் என்ன முதலாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு மத்தியில யூனிட் இல்ல இரண்டாவது முக்கியமான காரணம் உலமாக்கள் புறான படித்து கொடுக்க வந்தாங்க உலமாக்களுக்கு பொலிசிகள் ஈழத்து மத்தியில் ஒற்றுமை இல்லாம பேசிட்டு மதுரசாக்களை ஊடிக்காங்க எனவே பேர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு முக்கியம் என்னுடைய கோட்டையாக இருக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வளவு இருக்கு ஆனாலும் ஏன் வீழ்ச்சி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சிவில் லீடர் பொலிட்டிக்கல் லீடர் மத்தியில் ஒற்றுமை இல்லாம அந்த இடத்துலயும் என்ன செஞ்சாங்க தன்னுடைய பொசிஷனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க தக்காளிகளை கூப்பிட்டாங்க முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக அடிக்கிறதுக்கு தக்காளிகளுடைய யுத்தத்தை பத்தி நான் சொல்லி நீங்க விளக்க தேவையில்லை லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்கட நாட்களையாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு ஒரு அழகான ஒரு நிலைப்பாடு வாரதாக இருந்தா ஆக முக்கியம் political leader civil leader religious leader இவங்க எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு யூனிட்டி ஒரு ஒற்றுமை இருக்கிறது எப்ப எங்களுக்கு மத்தியில டைவர்சிட்டி உண்டாகுமோ பிரிவுகள் உண்டாகுமோ மனஸ்தாபங்கள் உண்டாகுமோ இந்த நேரத்துல பெரிய வீட்டு உண்டாகும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே செல்லக்கூடிய ஹிந்த் என்று மஹமூது ஹசன் ரஹமத்துல்லா அலி அவங்க முஸ்லிம்களுடைய நலவுக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு முக்கியமான ஆதில் இந்தியா பிரிட்டிஷ் கவர்மெண்டும் சரியான அமைப்புல இவரோட ஹெல்ப் பண்றது கஷ்டமா இருந்து அந்த அளவுக்கு அல்ல தப்புவா அல்ல அதே மாதிரி ஒரு பெரிய சக்தி அல்ல கொடுத்திருந்தா முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒற்றுமை உண்டாக்குறது தெரியக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மால்டால இவங்களை கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் இவங்களை ஜெயில வைத்தான் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னால எல்லா மக்களை கேட்டு சொன்னாங்க நான் ஜெயிலுக்குள்ள ரெண்டு விஷயங்களை படிக்கிறேன் எல்லா ஆச்சரியமா கேட்கிறான் அது ஜெயிலுக்குள்ள போயிட்டு என்ன படிக்கிறது என்னங்க நான் ஜெயிலுக்குள்ள படிக்கிற ரெண்டு விஷயம் என்னென்னா முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ரெண்டு முதலாவது பண்றது கவனம் செலுத்தாம அதை அப்படியே ஒதுக்கிறது இருக்குது இது முதலாவது காரணம் ரெண்டாவது சொன்னாங்க எங்களுக்கு மற்ற ஒப்புமை இல்லாம போனது இருக்குது இதுதான் இஸ்லாமுடைய வீழ்ச்சி ஆக பெரிய ஒரு காரணம் எனவே இந்த கடைநிலைக்கு வாழ்க்கையை நான் கழிக்க போறது என்ன இந்த குரானுடைய விஷயத்தை நான் முழு மக்களுக்கும் படித்து கொடுக்க போறேன் ரெண்டாவது எங்களுக்கு மத்திய ஒத்துமை உண்டாகிறதுக்காக வெளியே நான் பாடுபட போறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆரம்பத்துல இந்தியால கண்ணியத்துல விடமாக ஆரம்பித்தது இந்த ஷேகுல் ஹிங் மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாம் அலகி அவங்க தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரே ஒரு சம்ஹையாதான் கடைசி அவர் வபாத்தாக வபாத்தாகிறதுக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னால ரெண்டு கிழமைக்கு முன்னால ரெண்டாவது அனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்குது அந்த ஜமியத்தில் உலகம் இவர் பெற்றிருக்கிறார் நடந்து போகலாம் சொல்றாங்க பரவாயில்ல என்னைய பெற்றோட தூக்கி கொண்டு போவோம் எல்லா உலமாக்களுக்கு மத்தியில நான் எதிர்பார்க்கறது என்ன நாங்க உலமாக்கள் சிரிச்சிட்டோம் என்றா ஒவ்வொரு இயக்கங்களாக சிரிச்சிட்டோம் என்றா மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாம பேசிடும் வெற்றி என்று சென்னாங்க அடுத்த தலைவராக நீங்க யார சரி போடுங்க அவருக்கு முதலாவதாக பேசி பைகட் செய்வது நான் தான் என்பதா ஒன்றாக நீங்க வேறுபட வானம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகாக்களுக்கு மத்தியிலேயே ஒற்றுமை உண்டாக்கினாங்க அது சரிகாவா இருக்கலாம் சௌஹீதா இருக்கலாம் ஜமாத் இஸ்லாமா இருக்கலாம் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லா இலையில அவங்களோட வெற்றிக்கு காரணம் என்ன எல்லா உலமாக்களும் அப்படி ஒன்று சேர்த்தான் எல்லா பிரிவினைகள் ஒன்று சேர்த்தான் அது மாத்திரம் அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே சிவில் லீடர்ஸ் மத்தியிலேயும் ரொம்ப அழகான முறையில முதலேட்டாக ஹேண்டில் பண்ணி எந்த அளவுக்கு என்றா அவங்களுக்கு மத்தியிலும் ஒரு ஒற்றுமை உண்டாகும் சில நேரங்களில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய தேவைகள் வரும் ஒரு மாசத்துக்கு பல சோதனைகள் சிவில் கம்யூனிட்டியில இருந்து வரும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல இருந்து வரும் அந்த நேரத்துல நாங்க சகிப்போட நடந்து கொள்றது உலமாக்களை பற்றி பொதுமக்கள் நினைவு கொள்வது பொதுமக்களுடைய நிலைப்பாட்டை பற்றி உலமாக்கள் நினைவு கொள்வது ஆக முக்கியம் மாலிக் ரஹமதுல்லா அலைகிறாங்க இவங்க சாதாரண உலமாக்கள் அல்ல நாலு மதகப்புடைய ஆக முக்கியமான ஒரு மதக மாலிக் ரஹமதுல்லா அலைவி சில பொறாமக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சதி திட்டம் போட்டு அடிக்கிறாங்க என்னத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை சிவில் லீடர்ஸ் சில நேரத்துக்கு முன்னுக்கு வந்து அட்டாக் பண்ணலாம் நான் ஏன் இந்த சம்பவங்கள் சொல்றேன் என்றால் உலகத்துல பல நிலைமைகள் நாங்க படிப்படையாக எடுக்கணும் ஏன் எங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் எங்களுக்கு காட்டி அந்த நேரத்துல இருந்த ஹலீஃபா முன்னுக்கு வராங்க இவன் மாலிக்கு அடித்தாங்களோ அந்த மக்களுக்கு அதாவது கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வந்தாங்க தண்டனை கொடுக்குறது இவன் மாலிக் ரஹமத்துல்லா எதை நாம் என்ன செஞ்சாங்கன்னா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அப்படியே ஒரு வாகனம் ஒன்று எடுத்து டவுன்ல நடுவுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி சக்தி சொன்னாங்க யாரெல்லாம் எனக்கு அடித்தாங்களோ அவர்களை நான் மன்னிச்சுட்டேன் எனவே எனக்கு எதிர்ப்பாக யாரெல்லாம் திட்டம் போட்டாங்களோ அவங்களுக்கு கைய வைக்கிறதுக்கு எந்த பொலிட்டிக்கல் லீடருக்கும் அனுமதி இல்லை என்ற கலிபாக நான் மன்னிச்சுட்டேன் இதை தெரிஞ்சா கேட்டோம் வெளியேற்றக்கூடிய சகோதரர்களை நண்பர்களே எனவே கம்யூனிட்டியாக பிரச்சனை வருவது ரிலீஜியஸ் லீடர்ஸுக்கு அவங்க விட்டு கொடுக்கிறாங்க பிரச்சனை வார்த்தைக்கு இடம் கொடுக்க அதே மாதிரி செல்வத்துக்கு பொலிட்டீஷியன் மூலமாக ரிலீஜியஸ் லீடர்ஸ் ப்ராப்ளம் வரலாம் எதை போல அஹ்மத் இபுல் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயில எண்பது கதையாக யோசிச்சு பாருங்க சாதாரண வளமாக்கல் அல்ல எண்பது கப்பல் ஒவ்வொரு நாளும் தேல் அடித்தாங்க அடிக்கிற நேரத்துல துவா கேட்பாங்க யாருன்னா இந்த ஹலீஃபாவுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா இந்த பொலிட்டீஷியனுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா ஏன் மக்களுக்கு மத்தியில பிரச்சனை வராம இருக்கணும் political leader civil leader religious leader ஒத்துமையாக இருந்தால்தான் உண்மத்துக்கு வேண்டும் வந்து கேட்கிறாங்க இப்போது உங்களுக்கு சக்தியாட்டி அடித்தவருக்கு நீங்க துவா கேட்கிறீங்களே சொன்னாங்க நான் விரும்பல தியாமத்துடைய நாள் முகம்மது செல்லாம் வலிவ செல்லம் அவங்களோட உண்மத்துல ஒரு மனிதன் ஏந்த விஷயத்துல நரகம் போறதை நான் பார்க்க விரும்பவில்லை நான் அவரை மன்னிச்சுட்டேன் அவர் சொர்க்கம் போவார் அவரை மன்னிக்காமல் நான் நரகம் போவார் அந்த அவரை மன்னிக்காம இருக்கிறதுல எனக்கு என்ன புரோக்கணம் என்று சொன்னான் எனக்கு என்ன புரோக்கணம் மன்னிச்சுட்டா வெளியேற்றக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அந்த காலங்கள்ல நாங்க வெற்றிகளை காண்போமே political leaders religious leaders city leaders மத்தியில பெரிய ஒற்றுமைகள் அல்லாஹாக்கு மகான பல சோதனைகள் வந்துச்சுதான் ஆனா அந்த எல்லா சோதனைகள் நாம பார்த்தாங்களா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரிதான் மஹ்மூது ஹசன் ரஹமத்துல்லா இலைய அவங்கள அவங்க காம்பூர் மதுரத்தால் ஓய்வுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல சிவில் கம்யூனிட்டியில பல மக்கள் தேடி இவங்களுக்கு எதிர்ப்பாக வந்தா இந்த அளவுக்கு த்ரெட்னிங் செஞ்சாங்கன்னா இந்த பட்டியலே உங்களே உங்களை கூட செய்வோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மாணவர்கள் எல்லாம் செக்யூரிட்டி கொடுக்க தயாராகிறாங்க வலிமையான கதவை மூடி படுக்கிறவர் சொன்னாங்க இன்றைக்கு நான் கதவை திறந்துதான் படுக்க போறோம் குறிப்பான ஒரு ஆள் எதிர்ப்பாக வாரார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இவர் தான் உடமாக்கல்லாம சிறந்தவர் இந்த நேரத்துல சிவில் கம்யூனிட்டியில சிறந்த பொறாமையின் காரணமாக பிரச்சனைப்படுத்துறாங்க அன்றைக்கு இரவு கதவை திறந்து படுத்தாங்க நல்லா பாதுகாப்பு எந்த அளவுக்கு என்ன செல்றாங்க ரொம்ப மோசமான மக்கள் தேர்ட் கிளாஸ் மக்களை போட்டு அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க ஏதோ அல்ல பாதுகாத்துட்டார் ஆனா மஹமூது ஹசன் ரஹமதுல்லா இல்லை நம்ம சிபத் எப்படி இருக்கா அந்த பொறாம காரண பெரிய பெரிய மஜிஸ்களுக்கு இன்விடேஷனை கொடுத்து பக்கத்தில் உட்கார வைப்பாங்க மாணவர்களுக்கு புதிக்கு ஆனா அவரை பக்கத்தில் உட்கார வைப்பான் தேவபந்துக்கு போகல அவரை சிவில் கம்யூனிட்டியில ஒரு முக்கியமான அவரை கொண்டு போவாங்க தேவபந்துக்கு அவரை கொண்டு போவாங்க தாராப்பூருக்கு மூன்று மாத்திர கல்வி கிடைப்பாங்க அவருக்கு பைனான்சியல் கிரைசிஸ் வந்து வளர்க்க உதவி செஞ்சாங்க கிதாப் எழுதுறாங்க ஆகப்போவமா இருந்த அந்த மனிதன் மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைவி அவங்களோட ரொம்ப முகப்பத்துக்குரிய மனிதனா ஏன் ஜெயில பேசி வெளியே வந்தப்போ எந்த வார்த்தையை சொன்னாங்களோ அந்த வார்த்தையை பாதுகாத்தாங்க எங்களுக்கு துணிச்சு இல்லாம பேசிட்டு சிறிய கம்யூனிட்டிக்கு மத்தியில civil uh, leaders, community leaders, political leaders, religious leaders, நாங்கள் பிரிவிட்டோம் என்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இன்னும் கஷ்டப்படுவாங்க வேற யாரும் இல்லை முழு மக்களும் கஷ்டப்படுவாங்க வேற யாரும் இல்லை எனவே நாங்க கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் ஆரம்பத்துல சொன்னதை போல சகிப்பு தன்மையோட ஒவ்வொருத்தர் வீட்டு கொடுத்து ஒத்துமையோட வாழ்ந்தா ஒல்லாக செல்வேன் அல்ல கூடிய காரணம் என்னத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக வேண்டி மட்டும் பொய்ய பொருளாத மாட்டா சூரியசாரா ஆனா இப்ப இந்த காலத்துல நாங்க பாக்குறது என்ன பொன்சீக்கனுக்கும் உலமாக்களுக்கும் மத்தியில பிரிவினை உண்டாக்குறது உலமாக்களுக்கும் சிவில் நீரத்துக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறதுக்கு இந்த மூணு கூட்டத்தையும் இருக்கா எங்களுக்கு வெற்றி அடையலாம் என்றதை விளங்கி எத்தனையோ பேர் பொய்கள் சொல்லலாம் கருத்துக்கள் சொல்லலாம் மீடியாவை பாதிக்கலாம் பேப்பரை பாதிக்கலாம் சோசியல் மீடியாவை பாதிக்கலாம் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்ன பிரச்சனை வந்தாலும் டயலாக் மூலமாக நாங்க பேசினோம் என்றா நிச்சயமாக அல்லா ஒரு ஒற்றுமையை வெற்றி எங்களுக்கு அந்த வெற்றியை தான் தயாராகுது எனவே சுருக்கம் என்ன ரப்புல ஆலனையும் எதிர்பார்க்கறது என்ன மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கணும் என்பது இந்த முழு சில்லன் கம்யூனிட்டியும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மத்தியில சிவில் லீடர்ஸ்க்கு மத்தியில ரிலிஜியஸ் லீடர்ஸ்க்கு மத்தியில இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல பிரச்சனை வந்துச்சு அவங்க எல்லாம் சமாளிச்சாங்க அல்ல நிம்மதியை கண்டா எப்ப சமாளிக்கலையோ பேர்ல வீழ்ச்சி எல்லாம் கொடுத்துட்டா அல்ல பகதாத்த வீழ்ச்சி அல்ல கொடுத்துட்டான் இஸ்லாமிய நாடுகள் அல்ல வீழ்ச்சியை கொடுத்துட்டான் இதுல எங்க நாட்டுல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாங்க பாக்குறதாக இருந்தா இந்த மூணு வகையான லீடர்ஸ் மத்தியில ஒற்றுமை பிரச்சனை வந்தாலும் நேரடியாக பேசிக்கொள்றது மீடியால பேசுறது அல்ல நேரடியாக பேசிக்கொள்றது ஒவ்வொருத்தர் விட்டு கொடுக்கிறது மன்னிக்கிறது மன்னிப்பு கொடுக்கிறது மன்னிப்பு கேட்கிறது எப்படி நடப்போமோ நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் மகானா எங்களை எல்லா பாவங்களை மன்னிப்பு ஆரம்பித்து எங்களுக்கு ஒரு கண்ணியமான சந்தோஷமான ஒரு வெற்றி அல்லா தருவான் இதில் எங்களுக்கு விஷயங்களை பேசினோமோ எகலாசோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல நீ எங்களுக்கு வழங்குவாயா For more lectures, visit slhub.com.